கேட்கின்றேன் நரகத்தை விட்டும் நான் பாதுகாப்பு தேடுகிறேன் என்று அதற்கு ரசோலுல்லாஹி சல்லல்லாஹு அலிஹிபு சல்லம் அவர்கள் ஓதுவதுடன் முழு உம்மத்திற்கும் இதை அதிகமாக ஓதும்படி நபி சல்லாஹு அலிஹிபு சல்லம் அவர்கள் உத்தரவிட்டிருக்கின்றார்கள் ஏனென்றால் விசேஷமாக ரமதானுடைய மாதத்தில் சுவர்க்கம் அலங்கரிக்கப்படுகின்றது சுவர்க்கத்தை பார்த்து அல்லா கூறுகின்றான் ஏற்கனவே அலங்காரம் சுவர்க்கம் ரமதானுடைய மாதத்தில் இன்னும் கூடுதலாக அலங்கரிக்கப்படுகின்றது சுவர்க்கத்துடைய வாசல்கள் திறக்கப்படுகின்றன நரகத்துடைய வாயல்கள் அடைக்கப்படுகின்றன ஷெய்தான்களுக்கு விளக்குகள் போடப்படுகின்றது அதனால ரமதானுடைய மாதம் அமல்கள் வணக்கங்கள் விவாதத்துகள் செய்வதற்கு சாதகமான சூழல் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது அதனால தான் சொல்லுவார்கள் அதிகமாக சொர்க்கத்தை கேளுங்கள் அதிகமாக நரகத்திலிருந்து பாதுகாப்பு தேடுங்கள் அதனால சொர்க்கத்தை கேட்பதற்கு முதலாவது சொர்க்கத்துடைய இன்பங்களை நாம் விளங்க வேண்டும் தெரிய வேண்டும் உலகத்துடைய இன்பங்களுக்கு முன்னால சொர்க்கத்துடைய இன்பத்தை ஈடாக ஆக்கலாமா உலகத்துடைய சாதாரணமான சின்ன சின்ன இன்பங்களை பார்த்து செலவையில நாம் பேராச்சரியப்படுவோம் ஆனால் துவக்கத்துடைய இன்பம் அதற்கு ரசூலுல்லாஹி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் மாதா ஐனுன் எந்த கண்ணும் கண்ணீராத ஒலா உதுனுன் சமிஅத் எந்த காதாலும் கேட்டிராத மனிதனுடைய சிந்தனையில வராத அளவுக்கு அல்லாஹு சுபானகுவத்தால அங்க பாக்கியங்களையும் அருக்குடைகளையும் அல்லாஹு சுபானகுவத்தால தயாரித்து வைத்திருக்கின்றான் உலகத்துடைய வாழ்க்கையை போன்று நாம் துவக்கத்துடைய வாழ்க்கையை பார்க்க முடியாது அது முற்றிலும் மாறுபட்டது உலகத்தில் உள்ள எதுவுமே நிரந்தரம் இல்லை இன்பமாக இருந்தாலும் தற்காலிகம் துன்பமாக இருந்தாலும் தற்காலிகம் ஆனால் ஒருவர் சுவர்க்கத்திற்கு செல்லும் பொழுதே முதலாவது அவருக்கு முன்னால அந்த நூலுடைய பெண்மணிகள் சில கவிகளை பாடுவார்கள் சொல்வார்கள் நீங்கள் நிரந்தர ஆரோக்கியத்துடன் இருங்கள் உங்களுக்கு நோய் என்பது வரவே வராது நிரந்தர இளமையுடன் பாதிப்பு பருவத்துடன் இருங்கள் உங்களுக்கு வயோதிபம் என்பது வரவே வராது நிரந்தரமான சந்தோஷம் அங்கே கவலை என்று சொல்வார்கள் பல நிரந்தர ஹயா நிரந்தர உயிருடன் இருப்பீர்கள் மரணம் என்று ஒன்று அங்கு இல்ல சுரக்கவாதிகளுக்கும் இல்ல நரகவாதிகளுக்கும் இல்ல எத்தனை கவியலாம் ஆண்களும் இளமையோடு இருப்பார்கள் பெண்களும் இளமையோடு இருப்பார்கள் அங்கே முழுமை என்று ஒன்று இல்ல அங்கே அமர்கள் வணக்கங்கள் ஐபாதத்துகள் இல்ல உலகத்துல வாழக்கூடிய காலகட்டத்தில் நாம் சிரமப்பட்டு வணங்குகின்றோம் பல்வான தொழுகைகளை ஜமாத்துடன் தொழுவதற்கு மிகப்பெரிய முயற்சிகளை மேற்கொள்கின்றோம் ஒவ்வொரு வருடமும் அது காலம் எந்த மாதிரியாக இருந்தாலும் சரி அது வெயில் காலமாக குளிர்காலமாக சின்ன அதாவது கொஞ்சம் அவருடைய நோன்பாக இருக்கலாம் மேற்கத்திய நாடுகளில் இப்பொழுது பதினெட்டு மணி நேரம் பத்தொன்பது மணி நேரம் நோன்பு பிடிக்கின்றார்கள் தியாகத்துடன் நோன்பு பிடிக்கின்றார்கள் ஏன் உலகத்தில் தான் நோன்புடைய கடமை தொழுகையுடைய கடமை லக்காத்துடைய கடமை அச்சுடைய கடமை ஆனால் ஆசிராவோட வணக்கங்கள் இல்ல மறுமையில துவர்க்கவாதிகளுக்கு கட்டளைகளும் சட்டத்திட்டங்களும் இல்ல உத்தரவுகள் தடைகள் இல்ல அங்கே ஹராம் ஹலால் என்று ஒன்று இல்ல துவர்க்கவாதிகளுக்கு எல்லாமே ஹலால் அங்கே மதுவும் ஹலால் அங்கே பட்டாளைகளும் ஹலால் அங்கே ஆண்கள் தங்க பாத்திரங்களை அணிவதும் ஹலால் அங்கே ஹராம் என்று ஒன்று இல்ல ஏன் சூரியனும் இல்ல சந்திரனும் இல்லை இரவும் இல்ல பகலும் இல்ல பாட கூறுகின்றார் அங்கே சூரியனை பார்க்கவும் மாட்டார்கள் வெப்பமான காற்றையும் பார்க்க மாட்டார்கள் இரவும் பகல் என்று வித்தியாசம் ஒன்று இங்கு இல்ல முழுக்க முழுக்க அங்கே இன்பங்களையும் மகிழ்ச்சிகளையும் நமக்கு விருப்பமானவைகளை அனுபவிப்பது தான் துவர்க்கத்துடைய வாழ்க்கை சோர்க்கத்துடைய இன்பங்களை பற்றி அல்லாஹு சுபானில் பல இடங்களில் கூறுகின்றான் சூரா வாக்கியாவை நாம் எடுத்துக்கொண்டோம் என்றால் அங்கே குறிப்பிடுகின்றான் மரங்களுக்கு கீழாக நேரிலிருந்து கீழ் வரைக்கும் கொடை கொடையாக தொங்கிக் கொண்டிருக்கக்கூடிய வாழை மரங்களுக்கு கீழான நிரந்தரமான நிழல் உலகத்துல காலையில நிழல் பார்க்கலாம் மாலையில பார்க்கலாம் அங்கே மொபிலின் மந்தூத் நிரந்தரமான நிழல் நீண்ட நீண்ட நிழல் இம்மத்தூ கதாவும் நீரருவிகள் அங்கே ஓடிக்கொண்டே இருக்கும் எக்கச்சக்கமான பல வகைகள் சில பழங்கள் எங்கட நாட்டில இல்ல வெளிநாட்டிலிருந்து தான் வரவழைக்கணும் உலகத்துல உள்ள எல்லா வகையான பழங்கள் எங்களுக்கு எந்த பழம் விருப்பமோ அந்த பழங்கள் அந்த பழங்கள் முடிந்து போகாது ஒரு பழத்தை சாப்பிடணும் தான் நாங்க சீசன் எதிர்பார்க்கணும் ஆக்கிராவோட சீசன் என்று ஒன்று இல்லை எல்லா நேரங்களிலும் எல்லா காலங்களிலும் எல்லா இடங்களிலும் முடிந்து போகாது யாரும் வந்து தடை செய்ய மாட்டாங்க الله سبحانه وتعالى لا مقطوعة ولا ممنوعة وفرش مرفوعة إنا أنشأناهن إنشاء ஹோருளின் பெண்களை அல்லா தயாரித்து வைத்திருக்கின்றான் அவர்களை நாங்க புதிதாக படைத்திருக்கிறோம் இன்னா அன்ஷஅனாஹுன்ன இன்ஷாஆ ஃபஜஅல்னாஹுன்ன அப்காரா அவர்களை நாம் அதாவது அவர்களை கரு உடையாத கண்ணி பெண்களாக அவர்களை நாங்கள் ஆக்கி வைத்திருக்கிறோம் அவர்கள் கண்ணி உடையாதவர்களாக நாங்கள் ஆக்கி வைத்திருக்கின்றோம் நாம் புதிதாக அவர்களை படைத்திருக்கிறோம் இதுவரைக்கும் எந்த மனிதனோ ஜின்னோ அந்த பெண்ணை தீண்டியதில்லை எவ்வளவு அழகுண்டா இந்த உலகத்திற்கு அந்த பெண்களில் ஒரே ஒரு பெண்மணி உலகத்திற்கு வந்து விட்டாள் என்றால் அவருடைய அழகின் மூலமாக சூரியனுடைய அந்த பிரகாசம் மங்கிவிடும் என்று நபி அவர்கள் சொன்னார்கள் ஏழு கடற்கல்ல அவள் உமிழ்ந்து விட்டாள் அவள் துப்பி விட்டாள் என்றால் அந்த ஏழு கடலுடைய நீரும் அது இருப்பாக மாறிவிடும் என்று நபியவர்கள் சொன்னார்கள் அவளுடைய தலையில் உள்ள ஒரு முந்தானை சின்ன துண்டு முழு உலக வாய்ந்தது என்று நபி அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள் அந்த மாதிரியான அகோருடைய பெண்களையும் அல்லாஹோ சுகானகுவத்தாலா சுவர்க்கவாதிகளுக்காக தயாரித்து வைத்திருக்கிறான் உலகத்தில் உள்ள பெண்மணிகள் அந்த ஹோருடைய பெண்மணிகளுக்கு தலைவியாக இருப்பார்கள் சில நேரத்தில் உலகத்தில் உள்ள பெண்மணிகளுக்கு கொஞ்சம் யோசனை வரலாம் பெண்மணிகள் ஆண்களுக்கு வந்து விட்டால் நம்முடைய நிலைமை என்ன நகைவர்கள் சொன்னார்கள் நம்முடைய பெண்மணிகள் ஈமானோட அல்லா விரும்புகின்ற மாதிரி அமல் செய்து அவர்கள் சுருக்கவாதியாக மாறிவிட்டார்கள் என்றால் அந்த ஊருளின் பெண்மணிகளை நிர்வகிக்கக்கூடிய ராணியாக தலைவியாக உலகத்துடைய பெண்மணிகளை அல்லா மாற்றி விடுவான் அவர்களை விட பன்மடங்கு அழகை இந்த உலகத்துடைய பெண்மணிகளுக்கு கொடுப்பான் என்றும் சொல்லப்பட்டிருக்கின்றது மேலான பெரியார்களே அன்பிற்குரிய கனவான்களே சகோதரர்களே அங்க முழுக்க முழுக்க இன்பம் தான் உலகத்தில் மது குடிக்கேதாது அங்கே நான்கு வகையான பானங்களை ஆறாக ஓட செய்திருப்பான் குரான் அல்லாஹு சுபானுவத்தால மிக தெளிவாக கூறுகின்றான் மசருள் ஜன்னத்தில் அல்லாவை பயந்தவர்களுக்கு வாக்களிக்கப்பட்டதற்குரிய உதாரணம் கெட்டு போகாத நீருடைய ஆரங்கே ஓடிக்கொண்டிருக்கும் தெளிவான மதுவனுடைய தெளிவான தேனுடைய ஆறு ஓடிக்கொண்டிருக்கும் சுவை மாறாத பாலுடைய ஆறு கெட்டு போகாத பாலுடைய ஆறு மதுவனுடைய ஆறு தேனுடைய ஆறு இவைகள் அனைத்தையும் அல்லா ஓட செய்வான் ஆசிராவுடைய மதுவின் மூலமாக ஆசிராவுடைய துவக்கத்துடைய மதுவின் மூலமாக தலை சுட்டு ஏற்படாது தலைவலி ஏற்படாது உலகத்துடைய மதுவை குடித்தால் முன்னால் இருப்பது யார் என்றே வித்தியாசம் விளங்காது தந்தை யாரு தாய் யாரு மனைவி யாரு மகள் யாரு எல்லோரும் ஒரே மாதிரி தெரிவார்கள் ஆனால் ஆசிராவுடைய மதுவின் மூலமாக தலை சொத்து இல்ல அங்கே தலைவலி இல்ல அவருடைய புத்தி தேர்ந்தளிக்காது அந்த மாதிரியான இன்பங்களை அல்லாஹும் வைத்திருக்கின்றான் எங்களை முன்னாலும் பின்னாலும் இளமை மாறாத சிறுவர்கள் சுற்றி வந்து கொண்டே இருப்பார்கள் இளமை மாறாத சிறுவர்கள் அவர்களுடைய கைகள் கேட்டல்களும் சின்னங்களும் இருக்கும் என்று சொல்லக்கூடிய அந்த பானம் அவர்களுடைய கைகள் இருக்கும் அந்த சிறுவர்களை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் பரத்தப்பட்ட முத்துக்கள் என்று நீங்கள் நினைப்பீங்க அவ்வளவு அழகானவர்களா அந்த அளவுக்கு அந்த சிறுவர்களுக்கு அந்த அழகை கொடுத்திருப்பான் மேலான பெரியார்களே சகோதரர்களே அதனால் அங்க நாங்க எதை நினைப்போமோ அது அங்க உலக்கும் பீஹா மா தஸ்தஹி அன்புசுக்கும் உலக்கும் பீஹா மா தத்தஹூன் நீங்க எதை கேட்பீங்களோ அது அங்கே கிடைக்கும் நீங்க எதை விரும்புவீர்களோ அவைகள் அனைத்தும் அங்கே கிடைக்கும் அல்லாஹு சுபானுடைய விருந்தாளி குரான் அல்லா கூறுகின்றான் எல்லா வகையான இன்பங்கள் எல்லா வகையான சந்தோஷங்கள் எல்லா வகையான சுகந்திகள் மகிழ்ச்சிகள் அனைத்தையும் அனு அனுபவித்து முடித்ததற்கு பின்னால அல்லாஹ் கேட்பான் நீங்க வேற எதையாவது விரும்புகிறீர்களா சுகாசரியா அல்லா நாங்க அனைத்தையும் அனுபவித்து முடிச்சிட்டோம் உன்னுடைய உன்னுடைய சந்திப்பு மாத்திரம் இருக்குது இப்பொழுது அல்லாஹூ சுபானா சுரக்கவாதிகளுக்கு ஒரு அறிவிப்பு விடுப்பான் எல்லோரும் ஒன்று சேருங்கள் என்னை சந்திப்பதற்காக என்னை சந்திப்பதற்காக ஒன்று சேருங்கள் அங்கே மறக்குமார்கள் என்ன செய்வார்கள் முழு அவர்களுக்கு மேலுள்ள பகுதியில மனம் வாசனை திரவியங்களை அந்த முழு பகுதியிலையும் அவர்கள் கொட்டி விடுவார்கள் பூக்களை தூவி விடுவார்கள் அதற்கு பின்னால எல்லா மக்களும் அந்த அல்லாஹுவை சந்திப்பதற்காக வேண்டி ஒரு இடத்துல வந்து சேருவார்கள் முதலாவது அதர தாவூத் சலாத்து வலாம் அவர்களுக்கு அல்லா உத்தரவிடுவான் நீங்கள் தபூர் வேதத்திலிருந்து ஒரு பத்து ஆயத்தை ஓதுங்க உலகத்திலேயே தாவூத் சலாத்து வலாம் ஓதும் பொழுது எந்த அளவுக்கு அவர்களுக்கு ராகம் கொடுக்கப்பட்டிருந்தது என்றா அவர்கள் ஓதும் பொழுது தற்பேகை செய்யும் பொழுது பறவைகளும் மிருகங்களும் மலைகளும் அவர்களோடு சேர்ந்து தற்பேகை செய்யும் கூறுகின்றது நாம் தாவூதுக்கு மலைகளை வசப்படுத்தி கொடுத்திருந்தோம் பறவைகளை வசப்படுத்தி கொடுத்திருந்தோம் அவர் தத்வேக செய்யும் பொழுது மலைகளும் பறவைகளும் உலகத்துல சேர்ந்து தத்வேக செய்யும் என்று அல்லா கூறுகின்றார் தவுத் அலைஹி சலாத்தோசலாம் அந்த தபூர் வேதத்துல பத்து வசனங்களை அவர்கள் ஓதுவார்கள் அந்த இன்பத்துல துவர்க்கவாதிகள் சுமார் எழுபது வருடத்தை கழித்து விடுவார்கள் ஆனால் விவாயத்துல வந்திருக்கிறது உலகத்தில யாரு மோசமான பாடல்களை அசிங்கமான இசை கருவிகள் உள்ள அந்த பாடல்களையும் மியூசிக்கையும் யாரு கேட்கின்றார்களோ அவர்களுடைய காதல உருக்கிய ஈயத்தை அல்லா ஊற்றி விடுவான் அவர்களால் அந்த நல்ல தராத்தை கேட்க முடியாது அதற்கு பின்னால அதற்கு அவர்களை அல்லாஹ் ஓதச் சொல்வான் நபி அவர்கள் சூரா யாத்தியில் இருந்து ஓதுவார்கள் அதற்கு பின்னால சுவர்க்கவாதிகள் நூறு வருடம் அந்த இன்பத்தில மெய் மறந்து வருவார்கள் அதற்கு பின்னால தான் அல்லாஹோ சுபானஹு வதஆலா முதலாவது சுவர்க்கவாதிகளை பார்த்து சலாம் சொல்வான் சலாமுன் கௌலம் ரப்பிர் ரஹீம் ரஹீமான ரப்பான உங்களுடைய இறைவனுடைய புறத்திலிருந்து சலாம் முதலாவது அல்லாஹூ சுபானகுவத்தால முழு தோற்றவாதிகளுக்கு சலாம் சொல்லி அல்லாஹூ சுபானகுவத்தால அவனுடைய கலாம் குரானே கலாம் அல்லா அல்லாஹுடைய கலாம் அந்த கலாமை அல்லாஹூ சுபானகுவத்தால ஓதுவான் அல் ரஹ்மான் அல்லமல் குரான் என்ற அந்த வாக்கியங்களை வசனங்களை அல்லாஹூ சுபானகுவத்தால ஓதுவான் எந்த அளவுக்கு அதனுடைய இன்பம் எங்களுக்கு வார்த்தைகள் இல்ல அந்த இன்பம் எவ்வாறு இருக்கும் அந்த மகிழ்ச்சி எவ்வாறு இருக்கும் என்று சொல்வதற்குரிய வாசகங்கள் வார்த்தைகள் இல்ல நாம் கந்தாரி ரஹ்மஹுல்லா குறிப்பிடுவார்கள் கிட்டத்தட்ட எட்டு லட்சம் வருஷத்தை துவர்க்கவாதிகள் கழித்து விடுவார்கள் அல்லா ஓதுவான் அதற்கு பின்னால முழு சுவர்க்கவாதிகளையும் பார்த்து அல்லா கேட்பான் அது ரவீத்தும் நீங்கள் கொண்டு கொண்டு விட்டீர்களா சொல்வார்கள் உன்னுடைய படைப்பினங்களில் வேறு யாருக்கும் கொடுக்காத வகை வகையான பாக்கியங்களை நமக்கு தந்து விட்டாய் நாம் எவ்வாறு பொருந்திக் கொள்ளாமல் இருக்க இப்பொழுது அல்லா கூறுவான் இன்னும் ஒரே ஒரு விடயம் என்று உங்களுக்கு தரணும் அவர்கள் கேட்பார்கள் வேற என்னையா அல்லா இப்பொழுது அல்லாஹ் கூறுவான் நான் உங்களுடன் உங்களை பொருத்திக் கொண்டு விட்டேன் இதற்கு பின்னால உங்களுடன் நான் கோபிக்கவே மாட்டேன் இதற்கு பின்னால் என்னுடைய கோபம் உங்களின் மீது விடவே விடாது நான் உங்கள் அனைவர்களையும் பொருத்திக் கொண்டு விட்டேன் என்று அல்லாஹு அந்த சுவர்க்கவாதிகளை சந்திப்பாங்க வேளாண் பெரியார்களே சகோதரர்களே ஆஹா யாரு நம்பினார்களோ நம்பவில்லையோ நூற்றுக்கு நூறு நூற்றுக்கு ஆயிரம் வீரம் இதெல்லாம் நடக்க போகுது மௌத்தி என்று ஒன்று வருது அதற்கு பின்னால கபருடைய வாழ்க்கை அதற்கு பின்னால வாழ்க்கை அதற்கு பின்னால நல்லவர்கள் தோற்கத்தின் பக்கம் கெட்டவர்கள் நரகத்தின் பக்கம் நதியவர்கள் இரண்டையும் சொன்னார்கள் தோற்கத்தை அதிகமாக கீழுங்கள் நரகத்திலிருந்து பாதுகாப்பு தேடுங்கள் ஒரு சிலர் சொல்லுவாங்க நரகம் போனா பார்த்துக் கொள்வோமே நரகம் வந்தால் பார்ப்போமே மேலான பெரியார்களே சகோதரர்களே உலகத்துடைய மாதிரி அல்ல ஆசிராவுடைய சுவ சொர்க்கத்துடைய இன்பங்கள் எவ்வளவு பெரிதோ அதே மாதிரிதான் நரகத்துடைய வேதனை அதை விட பயங்கரமானது சாதாரணமான வேதனை அல்ல சாதாரணமான நெருப்பு அல்ல ஒரு சின்ன நெருப்பு சனல் எங்களை மேலில பட்டுட்டா எங்களால தாங்க இயலாது உலகத்துடைய நெருப்பை விட பல நூறு மடங்கு சூடாக்கப்பட்ட பெரியூட்டப்பட்ட மிக பயங்கரமான நரகத்துடைய நெருப்பு அந்த நரகவாதியை நரக நெருப்பு எரிக்கும் எரிந்து அவருடைய தோல் எல்லாம் எரிந்ததற்கு பின்னால மீண்டும் புதிய தோள்களை அல்லா உருவாக்குவான் குரான்ல கூறுகின்றார் குள்ளமா நபிஜ ஜுலூதுஹும் பத்தல்நாஹும் ஜுலூதன் غيرها ليذوقوا العذاب அந்த நரகத்துடைய நெருப்புல அவர்களுடைய தோள்கள் எரியும் பொழுதெல்லாம் பத்தி கரைந்து போகும் பொழுதெல்லாம் பத்தல்நாகும் ஜுலூதன் கைரஹா வேற தோள்களை நாங்கள் உருவாக்குவோம் வேற கதைகளை நாங்கள் உருவாக்குவோம் அந்த நெருப்பு மீண்டும் அவரை எரிக்கும் உலகத்துல சின்ன சின்ன விஷயங்களுக்கு எல்லாம் சூசைட் பண்றாங்க அவமானப்படுத்தி விட்டார் என்பதற்காக சூசைட் சாதாரணமான அற்ப அற்ப காரியங்களுக்காக தற்கொலை செய்கிறார்கள் அதற்கு இஸ்லாத்தில் அனுமதியும் இல்லை ஆனால் ஆசிரியர் அவ்வளவு யாரும் தன்னை தன்னை தானே மாய்த்துக் கொள்ள இயலாது அங்கே மௌத்தி என்று ஒன்று இல்லை சொர்க்க நரகவாதிகளுக்கு மௌத்து இல்ல நரகவாதிகளுக்கு மௌத்து இல்ல அங்கே நரகவாதிகள் அவர்கள் பயங்கரமான தாக்கத்தின் மூலமாக நீரை கேட்பார்கள் அந்த நீர் அவர்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய நேரத்தில் அவர்கள் நீர் கேட்டால் என்றால் கொதிக்கக்கூடிய பயங்கரமாக கொதிக்கக்கூடிய அந்த செம்பை போன்ற உருக்கிய செம்பை போன்ற நீர் அவர்களுக்கு கொடுக்கப்படும் அவர் அந்த நீரை முகத்துக்கு கிட்ட கொண்டு வந்தால் அந்த முகம் அப்படியே கரிந்து விடும் என்றால் என்று அல்லாஹூ போராட கூறுகின்றான் வேற இடங்களை கூறுகின்றான் அவர்கள் பயங்கரமான தாக்கத்தில் கேட்பார்கள் அவர்களுக்கு அந்த ஷீர் சலத்திலிருந்து வெளியாகக்கூடிய அந்த மோசமான துருவாடையில் உள்ள அதுதான் அவர்களுக்கு புகட்டப்படும் அவர் ரொம்ப சிரமப்பட்டு அதை குடிப்பார் அவரால் அதை விழுங்க முடியாது அதை குடிக்கக்கூடிய நேரத்தில் எல்லா பக்கங்களிலிருந்து மௌத்து வருவதை போன்று உணருவார் ஆனால் அங்கே அவர் மறு மன்னிக்க முடியாது பயங்கரமான தண்டனை பயங்கரமான வேதனை அதனால நான் என்னை மாய்த்துக் கொள்ளலாம் நான் என்னுடைய உயிரை போக்கிக் கொள்ளலாம் என்று யாரும் அங்கே நினைத்து தற்கொலை செய்ய முடியாது யாரும் அங்கே அவர்கள் நினைத்து மரணிக்கவும் முடியாது யாரும் அவர்கள் அங்கே நினைத்து நிரந்தரமாக அவர்களுடைய வாழ்க்கையை முடித்துக் கொள்ளவும் முடியாது மேலான பெரியார்களே அன்பிற்குரிய கனவான்களே சகோதரர்களே பயங்கரமான வேதனைகள் ஒவ்வொரு விஷ கருத்துக்களின் மூலமாக உலகத்தில் உள்ள விஷங்கள் எல்லாம் என்ன ஆகிராவில் உள்ள தேடு நபியவர்கள் சொன்னார்கள் கோவில் கழுதையை போன்று உலகத்தில் உள்ள சின்ன ஒரு தேல் கழிச்சிட்டா பூரா கழிச்சிட்டா நாங்க தடமாறுவோம் ஆனால் அங்குள்ள அந்த தேள்கள் அங்குள்ள அந்த சின்ன சின்ன விஷஜந்துக்கள் உலகத்துள்ள பெரிய ஒட்டகங்களை போன்று கோவேறு கழுதைகளை போன்று இருக்கும் என்று அதற்கு ரசூலுல்லாஹி சல்லல்லாஹு அலைஹி செல்லம் சொல்வார்கள் நரகவாதிகள் வேதனைப்பட்டு சிரமப்பட்டு பல நூறு வருடங்களாக அந்த நரகத்திற்குரிய அதிபதி மாளிகை அழைப்பார் மாளிகை உங்களை ரப்பிட்ட சொல்லி எங்களுக்கு ஏதாவது ஒரு முடிவை தாங்க உங்களை ரப்பிட்ட சொல்லி ஏதாவது அவர்களிடம் ஒரு எந்த அளவுக்கு இந்த அதிகத்துல வருது இவர்கள் அழைத்து அழைத்து ஆயிரம் வருடம் கழிந்ததற்கு பின்னால மாளிகை சொல்வாரு கால இன்னக்கும் மாசிதூன் நீங்க நிரந்தரமாக இங்கே தங்குங்க நீங்க நிரந்தரமாக இங்கே இருந்து கொள்ளுங்கள் அதற்கு பின்னால் மீண்டும் கட்டுவார்கள் அவர்களே சொல்லுவார்கள் எங்கள் அல்லாமத்தது வேறு யாரும் எங்களுக்கு இறக்கம் காட்டுவதற்கு இல்ல அதனால் இப்பொழுது அல்லாத்த கேட்பாரு ரப்பானா அழைனா எங்களை மூதேவித்தனம் தொட்டுவிட்டது நாங்கள் வழிகட்டவர்களாக ஆகிவிட்டோம் இந்த வேதனையிலிருந்து எங்களை பாதுகாத்து அல்லாட்ட கேட்ட அல்லா கூறுவான் நீங்க நாசமாகி விடுங்க நீங்க கேவலம் அடைந்து விடுங்க எனக்கு இதற்கு பின்னால் என்னுடன் பேசாதீங்க ஒரு நூறு வருடம் அல்ல ஒரு ஆயிரம் வருடம் அல்ல கோடான கோடான கோடி வருடம் அந்த நரகத்தில் வேதனை செய்யப்படுவார்கள் மேலான பெரியார்களே சகோதரர்களே சொர்க்கத்திற்குள்ளேயும் நாம் நுழையணும் நரகத்திலிருந்தும் அல்ல எங்களை பாதுகாக்கணும் எதன் மூலம் நாங்க நரகத்திலிருந்து எங்களை பாதுகாத்து கொள்ளலாம் சில நரகவாதிகள்கிட்ட சுவர்க்கவாதிகள் கேட்பாங்க இந்த சக்கர் என்ற இந்த நரகத்திற்கு நீங்க எப்படி வந்துட்டீங்க அவர்கள் சொல்வார்கள் காலு லக்னக்குமினல் முசல்லி நாங்க உலகத்துல சரிவர பேருதலா தொடல்ல விட்டு விட்டு சொல்லிக் கொண்டிருந்தோம் மிஸ்கின்களுக்கு நாங்கள் அன்னதானம் கொடுக்கல உணவளிக்கல்ல இந்த நாளை நாங்க கொண்டிருந்தோம் உலகத்துல வீணான வேலைகள்ல ஈடுபட்டு கொண்டிருந்தவர்களுடன் நாங்களும் ஈடுபட்டோம் சில நேரங்கள்ல பார்க்கும்போது கவலையாக தோன்றும் சில இளைஞர்கள் வாலிபர்கள் ஆண்கள் பெண்கள் எங்களுக்கும் பண் தேவை நாங்களும் அனுபவிக்கணும் நாங்களும் உலகத்தை என்ஜாய் பண்ணணும் என்பதற்காக வீணான மார்க்கத்தில் தடை செய்யப்பட்ட இஸ்லாத்தை அனுமதிக்கப்படாத பல வேலைகளில் ஈடுபட்டு சொல்லுவாங்க எங்களுக்கு பண் தேவை பண் அந்த நாங்களும் இந்த வீணான வேலைகளில் மூழ்கியிருந்தவர்களுடன் நாங்களும் மூழ்கியிருந்தோம் மேலான பெரியார்களே அன்பிற்குரிய கனவான்களே சகோதரர்களே வீணான வேலைகள் ஈடுபடக்கூடிய ஒவ்வொருவரும் யோசிக்கணும் இந்த ஒவ்வொன்றுக்கும் நான் தேவனால் அல்லாத்த பதில் சொல்லணும் அதுல ஆக முக்கியமானது தான் நிச்சயங்களுக்கு நாங்க உணவு கொடுக்கல கொரான்ல பல இடங்கள்ல நாங்க பார்க்கலாம் அந்த இடத்தையில ஏடு கொடுக்கக்கூடியவரை பற்றியும் அல்லா கொரான்ல கூறுகின்றான் அது நீங்க ஆயர் சும்மல் சும்மா ثم الجحيم صلوه ثم في سلسلة ذرعها ذراعا فاتبعون ذراعا فاسلكوه إنه كان لا يؤمن بالله العظيم ولا يحض على طعام المسكين நரகத்தில் எரியப்பட்டதற்குரிய மிக முக்கியமான காரணம் ஒரு ஆயத்தில் அல்லா கூறுகின்றான் மிஸ்கின்கள் உணவு கொடுக்க மாட்டாங்க இன்னும் ஆயிரத்துல கூறுகின்றான் உணவு கொடுத்து பள்ளி தூண்ட மாட்டாங்க செல்வந்தர்கள் வசதியானவர்கள் அன்னதானம் கொடுப்பாங்க வசதி இல்லாதவர்கள் வசதி இல்லாம இருக்க முடியாது நீங்க மற்றவர்களை தூண்டோணும் மற்றவர்களை உற்சாகப்படுத்தணும் அங்கேயும் உணவு கொடுப்பதற்கு ஆர்வமூட்டமாக மாட்டார் உற்சாகப்படுத்த மாட்டார் ஆர்வம் ஊட்டாத வரையும் எச்சரிக்கை செய்யப்பட்டிருக்கின்றது மேலான பெரியார்களே அன்பிற்குரிய கணவான்களே சகோதரர்களே அதனால ரமதானுடைய மாதத்தில் அந்த நாங்கள் துவர்க்கத்தை ஆதரவு வைக்கணும் நரகத்தை பயந்து கொண்டே இருக்கணும் முடிந்த அளவு சதக்காக்களை தான தர்மங்களை செய்யணும் அதனால தான் நபி அவர்கள் சொன்னார்கள் இத்த பொன்னார் வரும் விஷத்தை கம்ரா நீங்க நரகத்தை பயிர் கொள்ளுங்க உங்களால முடியும் உண்டா ஒரு பேய்த்த படத்துடைய துண்டையாவது சகாபாக்களின் சிலருக்கு முழுமையான ஈட்டப்பட கொடுக்க வசதி இல்ல அதனால நிறையவங்க சொன்னாங்க உங்கள்கிட்ட முழுமையான பேரிட்டப்படம் வசதி இல்லையா ஒரு பேரிட்டப்படக்கூடிய துண்டையாவது கொடுத்து சதக்கா கொடுத்து நீங்க நரகத்தை பயந்து கொள்ளுங்கள் என்று அதற்கு சூழலாக செல்லல்லாக வணிகம் செல்ல சொன்னார்கள் மேலான பெரியாக்களே அன்பிற்குரிய கணவன்களே சகோதரர்களே வளமையாக ரமதானுடைய காலங்கள்ல நாங்கள் சதக்காக்களையும் கொடுப்போம் தான தர்மங்களையும் கொடுப்போம் நட்டாக்களை கொடுப்போம் ஆனால் இந்த வருட சில விசேஷமாக செய்யும் ஏனென்றால் சென்ற வெள்ளிக்கிழமை தான் எங்களை நாட்டுடைய பல பாகங்கள்ல மிக பயங்கரமான அந்த வெள்ளம் அனர்த்தம் ஏற்பட்டு மண் சரிவு அபாயம் ஏற்பட்டு இருநூறுக்கும் மேற்பட்ட உயிர்கள் அதன் அதன் மூலமாக இறந்து விட்டார்கள் பல ஆயிரக்கணக்கான மக்கள் வீடுகளையும் அவர்களுடைய உடமைகளையும் அவர்கள் நிரந்தரமாக வாழ்ந்த அவர்களுடைய பல கட்டிடங்களையும் விட்டு ஆங்காங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிறார் பலர்களுக்கு நோன்பு பிடிக்க வந்தது பழங்கக்கு சகல் செய்ய வசதி இல்லை நோன்பு பிடித்தால் சகல் செய்ய வசதி இல்லை சகல் செய்தால் நோன்பு பிடிக்க வசதி இல்லை ஆனாலும் அல்ஹத்து இல்லா இலங்கையுடைய பல பாகங்களில் இருந்து நம்முடைய பல சகோதரர்கள் ஒவ்வொரு மசித் மூலமாக உணவு பட்டங்களை உணவு பதார்த்தங்களை சேர்த்து அனுப்பி வைத்துக் கொண்டே இருக்கிறார்கள் இருந்தாலும் அதன் மூலம் நாங்கள் திருப்தி அடைய இயலாது என்று அவர்களுடைய மனோநிலை அந்த மாதிரியான ஒரு பாதிப்பு வந்தால் நமக்கு விளங்கும் வருட கணக்கில பணம் சேர்த்து அந்த வீட்டை கட்டி இருப்பாங்க மாத கணக்கில பணம் சேர்த்து ஒரு பெட்ரூம் வாங்கி இருப்பாங்க எத்தனையோ மாதமா சேர்த்து ஒரு அல்மாரியா ஒரு செட்டிய வாங்கி இருப்பாங்க மேலான பெரியார்களே சகோதரர்களே அலமதுல்லா அல்லா நமக்கு நல்ல செல்வத்தை தந்திருக்கிறார் நாங்கள் நிம்மதியாக நம்முடைய எழுத்தாளுடைய அமல் நம்முடைய சகனுடைய வணக்கங்கள் மற்ற எல்லாத்தையும் நாங்க செஞ்சு கொண்டிருக்கிறோம் நாங்க யோசிக்கணும் அவர்களுக்கு அல்லா வெள்ளத்தை கொடுத்து சோதிக்கிறான் எங்களுக்கு அல்லா பணத்தை தந்து சோதிக்கிறான் இந்த மாதிரியான கட்டம் வரும்போது நீங்க தெரிவு செய்வீங்களா இல்லையா அவர்களுக்கு வறுமை அவர்களுக்கு வெள்ளம் அவர்களுக்கு உயிர் சேதம் பொருள் சேதம் ஏற்பட்டு அவர்களை அல்லா சோதிக்குகின்றான் செலவேல அல்லா எங்களை சோதிக்கின்றான் உங்களுக்கு இந்த மாதிரியான எல்லா வசதியும் தந்தும் நான் உங்களை சோதிக்குகின்றேன் என்று அல்லா சோதிப்பதாகத்தான் நானும் நீங்களும் கருதும் அநேகமாக ரமதானுக்கு பின்னால எங்களோட நாட்டுல வளமை அதிகமாக திருமணங்கள் நடக்கும் ரமதான் முடிந்த உடனேயே திருமணம் ஆரம்பம் நாங்க ஒவ்வொரு யோசிக்கணும் எங்க ஒவ்வொரு திருமணங்களுக்கு எத்தனை மில்லியன் செலவழிக்கிறோம் ரமதானுக்கு முன்னால நாங்க கேள்விப்பட்டோம் ஒரு திருமணத்திற்கு பெண்ணுக்கு உடுப்பாட்டக்கூடிய அந்த ஒரு நாளுடைய ஆடை இத்தாலியில் இருந்த ரெண்டு மில்லியனுக்கு ஒன்றை மூலமாக வரவழைத்திருக்கிறாங்க ஒரே ஒரு என்கேஜ்மெண்ட் பங்கனுக்கு முப்பத்தி ஐந்து மில்லியன் செலவழித்திருக்கிறாங்க எங்களை சில சகோதரர்கள் மேலான பெரியார்களே சகோதரர்களே ஆதம் பரத்தனாக குறைப்போம் மீன் பெரியங்களை குறைப்போம் அந்த திருமணம் என்றால் வடிமா தாராள கொடுக்கலாம் வடிமாவை கொடுத்து விட்டு நாங்கள் பல விருந்துகள் என்று ஏற்பாடு செய்திருப்போம் அந்த மத்த முன்னால பின்னால் உள்ள விருந்துகளை குறைப்போம் நாங்க அந்த அந்த பணத்தை இந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்காக நாங்க கொடுப்போம் சில இடங்கள்ல திருமணத்திற்கு வாரதுல இருபத்தைந்து வீதமானவர்கள் வசதியானவர்கள் வசதி குறைந்தவங்க ரொம்ப குறைவா தான் அழைக்கப்படுவாங்க அழைக்கப்பட்டதெல்லாம் ஓரளவு வசதியானவங்க அழைக்கப்படுவாங்க சில இடங்கள்ல வாரவங்கள கையில ஏதாவது கிஃப்ட் கொடுக்கிறார் ரெண்டாயிரம் ரூபாய் பொறுமதியான கிஃப்ட் ஐயாயிரம் ரூபாய் பொறுமதியான கிஃப்ட் அந்த கிஃப்டுடைய பணத்தை மாத்திரம் நாங்கள் எடுத்தோம் எத்தனையோ நூற்றுக்கணக்கான குடும்பங்களை நாங்கள் வாழ வைக்கலாம் மேலான பெரியார்களே அன்பிற்குரிய கணவான்களே சகோதரர்களே அதனால பாதிக்கப்பட்ட பிரதேசங்கள்ல அவர்களுக்கு உடல் உணவு மாத்திரம் அல்ல ஓரளவு உணவு அவர்களுக்கு கிடைத்து விட்டாலும் இதற்கு பின்னால அவர்களுடைய சொந்த இடங்கள் அங்க செட்டில் டவுன் ஆகணும் அங்க போயிட்டு நிரந்தரமாக தங்கணும் அவர்களுடைய உடைந்த வீடுகளை பழுது பார்க்கணும் அவர்களுடைய சேதமடைந்த பொருட்களை வீசிவிட்டு வேறு அத்தியாவசியமான பொருட்கள் வாங்கணும் மேலான பெரியார்களே சகோதரர்களே அதுல நாங்க முஸ்லிம்கள் நினைத்து பார்ப்பதில்லை எல்லாமே மனிதர்கள் பாதிக்கப்பட்டவர்கள் யாராக இருக்கலாம் எந்த மதத்தை சேர்ந்தவர்களாக இருக்கலாம் எந்த இனத்தை சேர்ந்தவர்களாக இருக்கலாம் நாங்கள் எல்லோரையும் மனிதன் நீ நோயை விட்டு பரிசுத்தமானவன் தூய்மையானவன் அல்லா கூறுவான் உனக்கு பக்கத்தில் இந்த இடத்துல ஒரு நோயாளி இருந்தான் அந்த நோயாளியை நீ நோய் விசாரிக்க வந்திருந்தா அங்க எண்ணி பெற்றிருப்பாய் மீண்டும் அல்லா கேட்பான் நான் உன்ட உணவு கேட்டேன் எனக்கு உணவு தரல இவன் கேட்பான் யாரப்புள்ள ஆனமே கைப்ப நான் உனக்கு நீ ரப்புல் ஆலமே உணவை நீரை விட்டு நீ தேவையற்றவன் அல்லா கூறுவான் இத்தத்தாமக்காற்றும் இந்த மனிதர் வந்து உங்கள்கிட்ட உணவு கேட்டாரு அவருக்கு நீங்க உணவு கொடுத்திருந்தா அந்த இடத்துல நீங்க என்னை கண்டிருப்பீங்க என்னை பெற்றிருப்பீங்க இந்த மனிதர் வந்து நீரை கேட்டான் நீங்க அவருக்கு நீரை கொடுத்திருந்தால் என்னை கண்டிருப்பீங்க அங்கேயும் அல்லாஹ் முஸ்லிம் என்று குறிப்பிடல்ல இஸ்லாமிய மதத்தவர்கள் என்று அல்லா குறிப்பிடல்ல முழு மனிதர்களையும் அல்லா அல்லா மொத்தமாக ஒரே மாதிரியாகத்தான் பார்க்கின்றான் மேலான பெரியாக்களே அன்பிற்குரிய கணவான்களே சகோதரர்களே அதனால நாங்க அந்த பாதிக்கப்பட்ட பல பகுதிகள் ரத்னபுர பகுதியாக இருக்கலாம் கருத்துறை பிரதேசங்களாக இருக்கலாம் அந்த மாத்தரை அந்த டிஸ்ட்ரிக்ட்ல உள்ளவர்களாக இருக்கலாம் பலதரப்பட்டவர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் அகில இலங்கை ஜெமியத்தில் உள்ள அலமது இல்லா சென்ற வெள்ளிக்கிழமை தான் இந்த மலை ஆரம்பம் ஒரு வாரத்துக்கு உள்ளாக நாங்க பார்க்கலாம் ஒவ்வொரு பிரதேசங்களை ஒவ்வொரு பகுதிகளுக்கு பிரித்து கொடுத்து அல்ஹந்து பிரித்து கொடுக்கப்பட்டவர்களும் கொடுக்கப்படாதவர்களும் ஆங்காங்கே மத்தியில் உலர் உணவு பொருட்களையும் சேர்க்கின்றார்கள் பணத்தையும் சேர்க்கின்றார்கள் அனுப்பிக்கொண்டே இருக்கின்றார்கள் எங்கேயும் நாங்க பார்க்கலாம் இந்த கொள்ளுப்பீட்டி மகல்லாவையும் இவர்களை ரத்த பகுதியில் உள்ளவர்களை சேர்த்திருக்கின்றார்கள் கடந்த சில நாட்களாக இவர்கள் பணங்களையும் அனுப்பி பொருட்களையும் அனுப்பி கொண்டிருக்கிறார்கள் மேலான பெரியார்களே சகோதரர்களே ஒரு நல்ல சந்தர்ப்பமாக நாங்கள் வேலை தோணும் அல்லாஹு ஒரு சந்தர்ப்பத்தை ஒரு வாய்ப்பை தந்திருக்கிறான் என்ன சோதிக்குகின்றார் இந்த மாதிரி அனர்த்தங்கள் ஏற்படக்கூடிய நேரத்தில் இவர்கள் எவ்வாறு நடத்துகின்றார்கள் செலவழிக்குகின்றார்களா கையை இறுக்கி கொட்டி வைத்திருக்கிறார்களா என்று அல்லாஹு மாணவத்தால பார்க்கின்றான் மேலான பெரியார்களே அன்பிற்குரிய கணவான்களே சகோதரர்களே அந்த உணவு பொருட்களுடைய தேவை ஓரளவு முடிந்து விட்டாலும் இன்னும் அங்கே நிரந்தரமாக போய் தங்குவதற்குரிய வீடுகள்ல அவர்கள் செட்டில் ஆகுவதற்குரிய பொருட்களும் தேவை நிறைய பணங்களும் தேவை ஜக்காத்துடைய பணத்தையும் கொடுக்கலாம் ஜக்காத்துடைய பணங்களையும் கொடுக்கலாம் ஜக்காத்துக்கு தகுதியானவர்கள் பாதிக்கப்பட்டவர்களில் அநேகமானவர்கள் இருப்பார்கள் ஜக்காத் பெறுவதற்கு தகுதியானவர்களாக இருப்பார்கள் அதனால ஜக்காத்திற்கு தகுதியானவர்களுக்கு ஜக்காத் என்று சொல்லி நாங்கள் கொடுக்கலாம் ஜக்காத் பெற தகுதி என்றவர்களுக்கு இப்பொழுது அவர்களுக்கு ஒன்றும் இல்லை அவர்களுக்கு சதக்கா பணத்தால அதிகா பணத்தால கொடுக்கலாம் மேலான பெரியார்களே அன்பிற்குரிய கணவான்களே சகோதரர்களே அதாவது இந்த நல்ல நேரத்துல நாங்க எதை சொல்ல வருகிறோம் என்றால் அதற்கு ரசூலுல்லாஹி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரமதான்ல சுவர்க்கத்தை அதிகமாக கேளுங்க நரகத்திலிருந்து அதிகமாக பாதுகாப்பு கேளுங்க அந்த நரகத்திலிருந்து நாங்க எங்களை எப்படி பாதுகாத்துக் கொள்ளலாம் குரான்ல பல இடங்கள்ல அன்னதானம் கொடுங்க உணவு கொடுங்க உணவு கொடுப்பதற்கு உற்சாகப்படுத்துங்க பேரிட்ட பணத்தையாவது கொடுத்து நரகத்திலிருந்து நீங்க உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்று அதரத்தில் சூழலாகி செல்லல்லாக வணிக செல்லம் அவர்கள் சொன்னதற்காமைய ஆங்காங்கே அகில இலங்கை ஜெனியாத்திரமா ஒவ்வொரு மாவட்டத்தில் சில பிரதிநிதிகளையும் ஏற்படுத்தி முக்கியமான ஊர்களை பிரித்து இவர்கள் இவர்களை பார்ப்பார்கள் இந்த மத்திய சகோதரர்கள் இந்த ஊரை கவனிப்பார்கள் என்று பிரித்து கொடுக்கப்பட்டிருக்கின்றது அந்த அடிப்படையில எங்கள்கிட்ட பணம் இருந்தா நாங்க தாராளம் கொடுப்போம் பெரிதோ சிறிதோ நாங்க பார்க்கிறல்ல என்னுடைய அளவு கேட்ப நான் செய்வேன் எனக்கு தெரிந்த பல தனமந்தர்கள் இருக்கிறார்கள் அவர்களை ஞாபகப்படுத்துவேன் அவர்களுக்கு உற்சாகப்படுத்துவேன் என் செலவேல அவர் மறந்திருக்கலாம் எங்களுக்கும் அதனுடைய முழுமையான நன்மை கிடைக்கும் மேலான பெரியாக்கரே அன்பிற்குரிய கணவான்களே சகோதரர்களே தொடர்ந்து அல்லாட்ட துவா கேட்போம் ரமதானுக்கு சில தினங்களுக்கு முன்னால ஒரு அசாதாரணமான நிலை ஏற்பட்டிருந்தது இந்த வெள்ளத்தின் மூலமாக அந்த நிலைமை கொஞ்சம் மாறியது போன்று தெரிந்தாலும் நாங்க முழுமையாக பெருமூச்சு விடையலாது நாங்க தொடர்ந்து எங்களுடைய துவாக்கல்ல எங்களோட குருத்துகள்ல எங்களோட தனிப்பட்ட வணக்கங்கள்ல அறிவாதத்துகள்ல விசேஷமாக இஸ்தானுடைய நேரத்துல விசேஷமாக தகனுடைய நேரத்துல நாங்க துவாவுக்கு கேட்பதில் பின்வாங்க கூடாது துவாவை நாங்க யாரும் சாதாரணமாக நினைக்க கூடாது அது பெரிய ஒரு ஆயுதம் நபியவர்களே சொல்லிவிட்டார்கள் அத்வாவு சிலாஹுல் மூமின் நபியுடைய ஆயுதம் மாற்று மதத்தவர்கள் சிலருக்கே பிறங்குது இவங்க குழுத்தோட ஆரம்பிச்சுட்டாங்க இவங்க துவா கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க இப்ப இவங்களுக்கு உதவி வரும் மாற்று மதத்தவர்களில் சிலரே சொல்ல ஆரம்பித்து விட்டாங்க அதனால நாங்க துவாவை தொடர்ந்து செய்வோம் இக்காருடைய நேரத்துல தகருடைய நேரத்துல விசேஷமாக வீடுகள் உள்ள பெண்மணிகள் அந்த நேரத்துல இக்காருடைய தகருடைய வேலையில மும்முரமாக ஈடுபட்டு அந்த நல்ல சந்தர்ப்பமான துவாவை விட்டு விடாமல் ஒரு பதினைந்து நிமிடம் ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னால இத்தாருடைய முழு ஏற்பாட்டையும் செய்துவிட்டு தகனுடைய முழு ஏற்பாட்டையும் செய்துவிட்டு நாங்க சேர்ந்து துவா செய்தோம் இன்ஷா கரங்கள் அல்லா ஆக்க மாட்டான் நிச்சயமா அல்லா தருவதற்கு தயார் நீங்க கேளுங்க நான் தாரேன் அல்லா கூறுகின்றான் அதனால துவாவுக்கும் அதிகமான சந்தர்ப்பங்களை கொடுத்து வாழ்வதற்கு நாம் எல்லாம் முயற்சி செய்வோமாக ஆகவே அல்லா எங்கள் எல்லோருடைய பாவங்களை மன்னிப்பாயாக பெற்றோருடைய பாவங்களை மன்னிப்பாயாக மணிமக்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக முழு உலகத்தில் வாழ கூறிய அநீதி இஸ்லாமியான் கல்பென்கருடைய பாகுணை மன்னிப்பாயா விசேஷமாக அல்லா எங்களுடைய பெற்றோர்களில் யார் யார் எல்லாம் மரணித்து மன்னரைகளில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களுடைய பாவங்களை மன்னித்து அவருடைய கபல்களை ஒளிமயமாக பிரகாசமாக ஆக்கி வைப்பாயாக ரத்திய ரஹ்மானே நாட்டுடைய நிலைமையை சீராக்கி வைப்பாயாக அச்சமற்ற பயமற்ற சூழலை ஏற்படுத்தி வைப்பாயாக எல்லா இன மத மக்களுக்கு மத்தியில ஒற்றுமையையும் ஐக்கியத்தையும் பரஸ்பர அன்பையும் ஏற்படுத்தி வைப்பாயாக ரத்திய ரஹ்மானே எங்கள் எல்லோருடைய சொத்து செல்வங்களையும் உடமைகளையும் உயிர்களையும் பாதுகாப்பாயாக எங்களால் தாங்கிக் கொள்ள முடியாத சோதனைகளை தந்ததாதே அல்லா எங்கள் எல்லோருடைய முடிவை நல்ல முடிவாக ஆக்கி நம் அனைவர்களுக்கும் ஜன்னத்திற்கு தந்த சுவர்க்கத்தை தந்தருவாயாக ஆமீன் ஆமீன் யாரப்பல் ஆலமீன் ரஹ்மத்துக்கு யார் ஹமலாகுமீன்